என்ன வருத்தமோ தெரியல எல்லாம் ஐயா இது கூட ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து இருந்தாருங்கிறதுக்காகவே ராமலிங்க ஐயா என்ன சொன்னாரு ராமலிங்க ஐயா பத்து நிமிஷம் கூட உட்கார்ந்துருக்காரு கூட

தேவையா முடிவு எப்படி போட்டிருந்தாங்க முதலில் இந்த சமுதாயம் எப்படிப்பட்டது சங்க அடிப்படையாக கொண்டு வளர்ந்த சமுதாயம் மூன்று பேருமே என்ன பண்ணாங்க புதுமையால் ஆடைகள் அரைகுறையாக இருக்கிறது அரைகுறை ஆடையோடு பெண்கள் அலைகிறார்களே என்று வருத்தப்படுகிறாங்க காரணம் உண்மையாவே வருத்தப்படுறாங்க அவங்க உங்க வீட்டுக்காரர் தைச்சு உங்களுக்கு இல்லையா ஆண்களுடைய என்ன ஓட்டத்திலே எத்தனை வேறுபாடு என்று பாருங்க ஒரு அந்த புத்தி இருந்தா ஏன் இப்படி பேசுறாங்க ரசிக்கிறது நீங்க வெளியில போய் பாக்குறது நீங்க ஆனா